الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسطرون ما أنت بنعمة ربك بمجنون إن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் போஷிப்பவன் ஏகன் அல்லா சுபான் வத்தாலாவை போட்டு போகிறேன் மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தமும் தரிசனமும் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்து எனது உயிரிழமையான அதற்கு மகமது சொல்லவா அலைஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாவுடைய சுமத்தான வாழ்க்கை நெற்களை பேருதலாக எடுத்து நடக்கும் உண்மையான முன்னாளர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாக்கும் சலாமும் சொல்வாராம் அல்லாவுடைய இடத்தில் அழகாவுடைய இயத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசத்திலே நல்லவியார்கள் மனிதனுடைய வெற்றி தோல்வி கண்ணியம் கேவலம் உயர்வு தாழ்வு சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லா சுபானு வசாரா ஏவல் விளக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான் விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை இருக்கின்றான் அல்லாவுடைய கட்டளைகளை சம்பூர்ணமாக எடுத்து நடந்து இமேலும் வறுமையின் வெற்றியை அடைந்து நாலு மறுமையில் சோனத்தை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறு அவருடைய விளக்கத்தின் பக்கம் சென்று இம்மையிலும் மறுமையிலும் கேவலத்தை அடைந்து நாளும் மறுமையில நரகத்துக்கு வழியாகாமல் இருக்குமாறும் முதலில் பிற உங்களுக்கும் தப்பாவை கொண்டு வசியத் என்ற உபதேசத்தை செய்து கொள்கின்றேன் ஞான கொடுக்கப்பட்ட முகமது சலவா அலிவ செல்லம் புத்தி சீர்குலைந்தவர்கள் அருமைநாயகர் சலவா அலிவ செல்லம் அவர்கள் பிறந்த ரபியுனில் அவ்வள் பிறந்த ரபியுனில் அவ்வள் பிறப்பும் இறப்பும் ஒரே மாதத்தில் நடக்கின்றது ரசோகுல்லாவுடைய பிறப்பும் வசந்தமும் பிறப்பும் வசந்தம் ரபி என்றாலே வசந்தம் ஆனால் என்னுடைய உங்களின் வாழ்க்கையில வசந்தத்தை உருவாக்கி கொண்டோமா என்று பார்த்தால் சகோதரர்களே கவலைக்குரிய ஒரு கேள்விக்குரிய உண்மையிலே நாம் அனைவரும் புத்தி அற்றவர்களாகத்தான் இருக்கிறோம் என்ற ஒரு முடிவுக்கு வர தோன்றுகிறது அதில் ரசூல்லாவை அல்லா மற்றவர்கள் எல்லாம் கூற்றும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் ரசூல்லாவை கூற்றும் பொழுது அருமை நாயன் சொல்லா வாயில் சொல்லும் அவர்கள் அல்லாவுடைய கட்டளை அவருடைய சரீரத்தின் மீது உறுதியாக இருந்தார்கள் அதிலே நிறைவேற்றுவது நோக்கமாக கொண்டிருந்தார்கள் அதிலே வாழ்வது எத்தனை துன்பங்களை சுமக்கவும் தயாரான நிலைமையில் அவர்கள் அனைத்துக்கும் முன்கொள்ளும் முன் வந்தார்கள் இதனால அல்லாஹ் சுபானுவத்தாலா ஏனைய நபிமார்கள் அனைவரையும் காண ரசூல்லாவுடைய அந்தத்தை உயர்த்தினார் அருமையாயிரம் சொல்லா அலைவசம் அவர்களுடைய புகழ் அவர்களுடைய வாழ்க்கை சித்திரங்கள் குணநலங்கள் இவைகளை பேசாமல் இந்த மாதம் கழிவது கிடையாது பேசுவதோடு முடிந்திடக்கூடாது அது மின்வருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல அது புகழ் மாலைகளுக்கு மட்டும் அல்ல மாற்றமாக அவர்களுடைய அன்போடு இத்திபா என்ற வழிமுறைகளை பின்பற்றுவதும் என்னுடைய உங்களுடைய கடலை யாரெல்லாம் இந்த வழிமுறையை விட்டுவிட்டு வேறு வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ இவர்கள் பைத்தியக்காரர் இவர்களுக்கு அல்லாவுடைய அறுப்பட கொடுக்கப்படவே இல்லை இதனால்தான் புனிதமிக்க அல்குரானில மற்றவர்களெல்லாம் ஹசரத் அவர்களை வசைப்பாடும் பொழுது அல்லா சொல்கிறான் நூல் கலம் இந்த விஜயை எழுதும் பேனாவின் மீது சத்தியமாக ஒமாயத்துரும் அது எழுதக்கூடிய வரிகளின் மீது சத்தியமாக மா அந்தபி நானுக்கு வழங்கப்பட்டவர் கொடுக்கப்பட்டவர் நீங்க ஒரு மஜுரன் இல்ல நீங்க பைத்தியக்காரர் அல்ல அதற்குடைய வாழ்க்கையை நெருக்கடி விட்டுவிட்டு எந்த வழிகளை நாம் செல்கிறோமோ எங்களை பார்த்து அல்லா சொல்கிறார் நீங்க பைத்தியக்காரர்கள் அந்த பைத்தியம் பல விதத்தில் தாண்டவமாடி கொண்டிருக்குது மனோச்சை அதுக்கு உறுப்புணையாக இருக்குது மனோச்சை பின்பற்றிய மனிதன் மிருகத்தையிடம் கேவலமானவனாக ஆகியிருக்கிறான் இதனால தான் அல்லா சௌபீகன் கேவலமான முறையிலே கொரானிலே சொல்கின்றான் பார்த்தீங்களா இவனுடைய தெய்வம் இவனுடைய மனோ இச்சை மனோ இச்சையின் காரணமாக இவனுடைய குழந்தைகளை சீரான அல்லாவுடைய ரசூனுடைய முறை பிரகாரம் வளர்ப்பதற்கு கூட புத்தி பிறக்கல்ல அவனுடைய மனைவியையும் ஒரு போக பொருளாகத்தான் பார்த்தானே தவிர அவனை எந்த முறையில் அணுக வேண்டும் என்ற முறையும் தெரியாது மிருகமாக மாறிவிட்டவன் அறாமான முறையிலே அல்லாவுடைய சாபத்தையும் லானத்தையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொண்டிருக்கின்றான் பைத்தியக்காரர்களே உங்களுடைய பைத்தியத்துக்கு எந்த முறையில நீங்க வைத்தியம் செய்ய போறீங்க ரசூலாவுடைய முறையை பெற்றுக் கொள்ளாம எங்கு போய் வெற்றி அடைய போறீங்க மபின்ஜான் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை விட்டு விட்டு நீ வெற்றி அடைய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா என்பதனை போல பைத்தியம் பிடிச்சு சொல் பிடிச்சு சிறந்து பிடிச்சு குஷ்டம் பிடிச்சு எடுக்க ஒன்றும் இல்லாமல் ஆத்மாவும் நாசமாகி உடலும் நாசமாகி உடல் உறுப்புகளால் ஹசரத் சசூருல்லாஹி சொல்லாஹிசம் அவருடைய சுண்ணாக்களை நிறைவேற்ற ஒரு முடியாத நிலைமையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப குஷ்டம் பிடிச்ச உன்னுடைய உடம்புக்கு எங்கத்தான் பஞ்சு வைத்து ஆரோக்கியத்தை கொண்டு வருவது என்று அந்த பாரதிய கவிதையில் கேட்கிறது போல ஒரு அவல நிலைமைக்கு நாடும் நீங்களும் ஆகிருக்கின்றோம் சகோதரர்களே இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னுடைய அடாவடித்தனங்கள் எப்பொழுது முடியும் நான் எப்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது சிந்திக்கக்கூடிய நேரங்கள் மிகவும் குறைவு அவ்வப்பொழுது சிந்தனைக்கு வந்தாலும் திடீரென்று மறைந்து விடுகின்றது அந்த அளவு மனோச்சைக்கு நாங்கள் அடிமையாகிவிட்டோம் அல்லா இவர்களை அந்த இச்சையோடே சேர்த்து விடுகிறான் அவர்களுக்கு நண்பனாக ஆக்கிவிடுகின்றான் ரஹ்மான் யார் ரஹ்மானுடைய அல்லாவுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்கின்றார்களோ அல்லாவை புறக்கணித்து தன்னுடைய வியாபாரம் நடக்குது அல்லாவை புறக்கணித்து கொடுக்கல் வாங்கல் நடக்குது அல்லாவை புறக்கணித்து குடும்ப வாழ்க்கை நடக்குது ரசூல்லாவுடைய வாழ்க்கையை எடுத்து ஒப்பற்ற முறையில தன்னுடைய இருபத்தி நாலு மணித்தியாங்கள் கழியுது இவனை போல கேவலமானவன் யார் இருக்க முடியும் இன்று காலையில எழுந்த நாம் ரப்பு சுபான் வசாலாவோட முனாஜா செய்தோமா கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அல்லா தன்னுடைய அருள் வழங்கப்பட்ட அடியார்களை பற்றி கொரானில ஞாபகப்படுத்தும் பொழுது இபாதுர் ரஹ்மான் அல்லதீனயம் சூனாலி ஹவுனா இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் இவர்கள் என்னுடைய அருள் கொடுக்கப்பட்டவர்கள் பூமியில இருமாப்பு கொண்டு வாழ மாட்டார்கள் நேரடி கருத்திலே பூமியில பெருமை கொண்டு நடக்க மாட்டார்கள் என்றாலும் அதனுடைய தப்பிற்குள்ள நாடு நீங்கள் நுழைந்தால் பூமியில இருமாப்பு கொண்டு வாழ மாட்டார்கள் எப்பொழுதும் அருமை நாயகன் செல்லலாம் அழிவு சொல்ல அவர்களுடைய தாழ்மை அவர்களிடத்துல இருந்து கொண்டே இருக்கும் ரசூலுல்லா தாழ்ந்து செல்வது எதற்காக ரசூலுல்லா தாழ்ந்து செல்வது அல்லாஹ் சுபான் பக்கம் அடியார்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்று ஒரு பெண்ணுக்காக வெறுமனே ஒரு பதவிக்காக ஒரு தொழிலுக்காக மற்றும் எங்களுடைய நட்புகள் சீராக வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் தாழ்ந்து சென்று நாயைவிட கேவலம் அடைந்த வரலாறுகள் இல்லையா ஆனால் அருமை நாயன் சொல்லலாம் அலைவ செல்லம் தாழ்ந்தது எதற்காக ஒரு நாள் அல்லா வழி அழைத்து கேட்கின்றான் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே யா இப்ராஹிம் அண்ணாந்து இப்ராஹிம் நீங்கள் யார் அனசலிலுள்ளா நான் நண்பன் நீ எனக்கு பல கட்டளைகளை விதித்தாய் அவைகளில் நான் வெற்றி பெற்றேன் அல்லா பரானிலும் வைதிபுத்தலா இப்ராஹிம் கரிமாத்தின் கலிமாத்தின் என்று ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய விசாரத்தை பற்றி குறிப்பிடுகின்றான் என்றால் அவர்கள் அல்லாவுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அந்த அதற்கு இப்ராஹிம் அலைக்கலாம் தனக்கு கிடைத்த அந்த நீட்டு நேர்மை விளங்கப்படுத்துறாங்க நான் உன்னுடைய கலீல் நண்பன் இரண்டாவது அல்ல அவங்க இருக்கின்றான் யா மூசா மனாக்கு மூசா நீங்க யாரு ஆனா உள்ளா அவ்வப்பொழுது உன்னுடன் கதைக்கக்கூடிய கலீல் நான் உன்னுடைய பிரகாசத்தை தூசிலா மலையிலே படர வைத்தாய் அதை பார்க்க முடியாமல் மூசா இழுப்பட்டு பின்னால் விழுந்து விட்டார் என்றெல்லாம் சொன்னாயே உன்னை பார்த்ததன் பின்னால் உலகத்தில் என்ன வஸ்துகளை நான் பார்க்கிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு மிருகங்களை போல தெரிந்தது உன்னுடைய அந்த பிரகாசத்தை கண்டதன் பின்னால் உலக வசதிகள் உலகத்தினுடைய மனிதர்கள் எல்லாம் எனக்கு மிருகங்களை போல தெரிந்தது நீ எனக்கு ஒரு முகமூடிய அணிவித்தாய் அதனால இந்த மக்கள் எனக்கு மீண்டும் மனிதர்களுடைய உருவத்தில் தெரிய ஆரம்பித்தார்கள் அந்த மூசா தான் நான் கலீம் என்று வர்ணிக்கும் பொழுது அல்லா யா ஈசா மண் அந்த ஈசா நீங்கள் யார் அந்த ரூகுல்லா எந்த ஆணுடைய தொடர்பும் இல்லாம மையமுடைய வயிற்றிலே நீ என்னை ஜலிக்க செய்தாய் உன்னுடைய பரிசுத்த ஆவி அந்த ரூகு நான் தான் என்று அவர்கள் வர்ணித்த இறுதியில யா அந்த நீங்கள் யார் இப்பொழுது நான் கொடிக்கட்டி பறக்கலாம் நான் மறக்க மாட்டேன் நான் ஒரு அனாதை என்பதனை அதற்குள்ளாவுக்கு அல்ல அனைத்தையும் கொடுத்திருந்தால் அவர்களை போன்ற செல்வங்கள் இந்த உலகத்தில் வந்ததும் கிடையாது வரவும் முடியாது அதில் சுலைமான் அலி அவர்களுக்கு கொடுக்க பெறாத ஆட்சியை அல்லாஹ் மனதாலா அதில் சொசூருல்லாவுக்கு கொடுத்திருந்தான் என்றாலும் அவர்கள் அதனை பாதிக்கவில்லை நான் உங்களை ஏழையாக இருந்து செல்வங்களாக ஆக்கினேன் நீங்க ஒரு ஏழையாக மனிதன் செல்வந்தன் என்று சொன்ன மனிதன் அவர்களுக்கு ஏழ்மை கட்ட முடியுமா பூமியுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் கூட்டி வைத்திருக்கும் சாவி என்னுடைய கையில கிடைத்திருக்கிறது என்றார்களே அந்த அவர்கள் வெடிமானவர்களே முழு அகிலத்திற்கும் அனுப்புடையாக வந்தவர்கள் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கும் பழைய கதையாக மாறிவிட்டது வெறுமனே கேட்பதும் செல்வதுமாக கேட்பதும் நிராகரிப்பதுமாக கேட்பதும் அரங்கேற்றி அதற்கு பின்னால் முற்றுப்புள்ளி வைப்பதுமாகத்தான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே தவிர அருமை நாயன் சொல்லலாம் அனைவரும் அவர்களை பின்பற்றுவது எனக்கும் உங்களுக்கும் ஒரு மறந்த கதையாக மாறிவிட்டது இன்றைக்கு காலையில இருந்து எத்தனை சுண்ணாக்களை நான் அமல் செய்தேன் விழிப்புணர்வோடு கன்சன்ட்ரேஷனோடு நான் எத்தனை சுண்ணாக்களை அமல் செய்தேன் நீங்கள் பட்டியல் படித்தீங்களா இதுவரைக்கும் நான் என்னென்ன விஜயங்களை ஈடுபட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறேன் இன்றைய நாள் அருமையாளர் சொல்லலாம் அவர்கள் மீது தலவாத்து சொல்லக்கூடிய நாள் அபரிமிதமாக தலவாத்தை ஒளிந்தால் ஏதல்லா ஒரு தலவாத்துக்கு பத்து ரகத்துகளை எடுத்து செய்கின்றாரே இதுவரைக்கும் நான் என்ற ரசகுல்லாவின் சேர்ந்த தலவாத்தை ஓதினீரா கனிவான சகோதரர்கள் யார் ஜிமாவுக்கு பின்னால வெறுமனே ஓடிவிடாமல் அதே இடத்துல அமர்ந்து எண்பது செலவாக்குகளை அல்லாஹே அலா சிந்துனா முகம்மது நபிலுமி வாலா அழகி வசந்தி வசந்தின் ஓகிறாரோ அவருக்கு எண்பது வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒவ்வொரு ஜிம்மாவிலையும் இந்த அமலாவது என்னிடத்துல இருக்கிறதா இல்ல அதற்கு முன்னாலேயாவது ஓதி முடிக்கலாம் என்று அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது இவைகளின் மீது எனக்கு விழிப்புணர்வு இருக்கிறதா எங்க வாழ்க்கை வெறுமனே நான் விரும்பிய பிரகாரம் அன்றி அல்லாவுடைய ரசூலுடைய கட்டளையின் பிரகாரம் வாழ்க்கையின் பிரகாரம் அமைந்திருக்கிறதா கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும் வெறுமனே ஒரு அறாவர கழித்துட்டு போறோம் சகோதரர்களே அதோடு முடிந்து விடுவது அல்ல வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட வேண்டும் அந்த திருப்பம் மாபெரும் பிரகாசமாக மௌத்துடைய நேரத்தில் அமையணும் அதனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னுடைய ரசூலின் சுண்ணாவின் மீது முகப்பத்துண்டாகணும் ரசூலாவை மீது முகப்பது இருக்கிறது என்று கொண்டால் மட்டும் வெற்றி பெற முடியாது அவர்களை அன்புருவாக பின்பற்றவும் வேண்டும் இன்றைய காலத்தில் அவர்களுடைய சுண்ணாக்களை தேடி தேடி பின்பற்றக்கூடியவர்கள் நிச்சயமாக ஜெயசுலர்கள் என்கிறத்துல சந்தேகம் இல்லை அன்றொரு காலம் இருந்தது ரசூலாவுடைய ஒரு சுண்ணத்தை விட்டுவிட்டாலும் வழிபேட்டிலே போயிடுவார்கள் ஆனால் இந்த காலம் ஒரு சுண்ணாவை அமல் செய்தாலும் அல்ல விதமான கூலிகளை வணங்கக்கூடியவராக இருக்கின்றான் ரசூலுல்லா நான் அலாதை என்று சொன்னார்கள் அல்லா வழிதான் அன்பியா அனைத்து நம் விடவும் சொல்லலாம் அவர்களுடைய அந்தத்தை அதன் காரணமாகவே உயர்த்தினார் ஆனால் அந்த உயர்வான பண்புகள் உயர்வான நடைமுறைகள் உயர்வான வாழ்க்கை எவரிடத்துல ஒன்றரை இணைந்து இருக்கின்றதோ அதனை பின்பற்றுவதற்கு நானும் நீங்களும் தயார் இல்லைண்டா என்னையும் உங்களையும் போல பைத்தியக்காரன் யாராக இருக்க இன்றைக்கு புத்தி தேர்தலுக்கு வர நான் நீங்களும் பைத்தியக்காரன் என்றோம் வெறுமனை உணரக்கூடியவர பைத்தியக்காரன் என்கிறோம் இன்றைக்கு நான் நீங்களும் உணராமலே எங்களுடைய மனோச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பைத்தியக்காரர்கள் எங்கிறதுல சந்தேகம் இல்லை அதுதான் நல்லா சுபானுவதாலா ஓதிய ஆயத்துல நபியை நீங்களே ஒரு ஞானம் உங்களுடைய ஞானத்தை யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ அவர்களும் அருள் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்கிறார் நான் உறுதிமொழி சொல்கிறேன் நீங்க பைத்தியக்காரர் இல்லை அந்த அளவுக்கு எண்ணில் அடங்காது அந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாது அருட்பாக்கியம் கொடுக்கப்பட்டவர் நீங்க இன்னக்கல அசுரன் தெய்வமும் அடுத்து அல்லாஹ் கொடுக்கும் நண்பராய்க்கு பார்த்தீங்களா உங்களுக்கு தடைப்படாத கூலி இருக்குது எங்களுக்கும் தடைப்படாத கூலி வேண்டுமா அந்த ரசூலுடைய சுண்ணத்துகளை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு அந்த சிந்தனையோடு நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும் முகத்தில் இருந்தது ரசூலுல்லாவுடைய சாட்சா அபு சாலிபுக்கு என்றாலும் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அபு சாலிப் நீ ஒதுங்கும் இடம் நரகம் என்றான் அல்லா ரசூலா இல்லாமல் தூங்க மாட்டாய் நமக்கு தெரியும் ரசூலுல்லா இன்னும் சாப்பிட மாட்டாய் நமக்கு தெரியும் ரசூலுல்லா இன்று பயணம் போக மாட்டாய் நமக்கு தெரியும் ரசூலுல்லாவுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு முன்னால உன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டாய் நமக்கு தெரியும் என்றாலும் நீ ஒதுக்கும் இடம் நலகம் முனாபிசைகள் வந்தார்கள் காலு நஷ்டது என்ன ரசூலுல்லா காலு நஷ்டது என்ன ரசூலுல்லா நீங்க அல்லாவின் தூதர் என்று நம்பியே நாங்கள் சாட்சியம் சொல்கின்றோம் அல்லா சொல்கிறான் நபியே யாசின் என்றால் ஒரு கருத்து இது அதுல சொசனுடைய பெயர் சாஹா ஹாமீன் இதெல்லாம் ரசூல்லாவுடைய பெயர்கள் அல்லாஹ் அழைக்கிறான் ரசூல்லாவ யாசின் ஹக்கீம் நுணுக்கமான இந்த குரான் மீது சத்தியமாக இன்ன மினல் முரசலின் திட்டவட்டமாக எந்த சந்தேகமின்றி இன்றி definitely you are a messenger நீங்க எங்களுடைய ஒரு தூதர் தான் என்று அல்லாஹ் சுபானுவாலா உறுதிமொழி கூறுகின்றார் இந்த முனாபிக்கியங்கள் நீங்க மக்கள் என்று சொல்லித்தான் மக்கள் விளங்க வேண்டும் என்று இல்லை இவர்கள் பொய் சாட்சியம் சொல்கிறார்கள் ரசூலு அல்லாஹ் அல்வான் நீங்க ரசூல் என்று இந்த முனாபிக்கியங்கள் உங்களை பின்பற்றுவதை போல நடிக்கின்றார்கள் நீங்கள் ரசூல் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே இவர்கள் பொய்யர்கள் அதே சென்டென்ஸ் தான் நானும் நீங்களும் வெறுமனை நாடகம் நடிப்போம் என்றால் ரசூலாவுடைய சுண்ணத்தின் மீது மகப்பத் வைத்து அவர்களை பின்பற்றாத நானும் நீங்களும் எந்த சந்தேகமும் இல்ல முனாபி இது அல்ல சொல்கின்றான் எங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா எங்களுடைய முயற்சிக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா இந்த துணியாவுடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் மிருகத்தனமான இன்பங்களை அனுபவிக்கும் உதாரணம் என்ன தெரியுமா மசலுகும் கமசல் அல்லது தௌகத நாரா இந்த முனாபிக்கிங்களுக்கு உதாரணம் ரசூலாவுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு வெறுமனே சைத்தான்களோட ஒதுங்கி சைத்தான் கூத்து போடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உதாரணம் ஒரு நெருப்பை மூட்டிய மனிதரை போல சுருத்துல் பஹராவில் அல்லா சுபான் அசத்தரிக்கின்றான் மசலும் கமசல் அல்லது தௌகத நாரா பழம்மாவா அத்மாஹுலகு ஜஹபல்லாஹு பினூரிஹின் இப்போ நெருப்பு மூட்டி சூழால பிரகாசத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறது வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது திடீர்னு அல்லா அந்த நெருப்பை அணைத்து விட்டார் கண்ணால பார்க்க முடியாத பயங்கரமான இருளுல அவர்களை விட்டு விட்டான் இவனுக்கு கண் இல்ல காதில்ல இவனுக்கு வாயில்ல இவன் நான் கூடாக கூடாக ஊமையாக ஆக்கிவிடுவேன் இதனை பறித்தால் யாருக்கு கொடுக்க முடியும் இன்றைக்கு நானும் நீங்கள் பறிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் மார்க்கத்துடைய ரசுவாவுடைய சுண்ணா என்ற ஒளியை வெளிச்சத்தை அணைத்துக் கொண்டு இருள நடந்து கொண்டிருக்கின்றோம் அல்ல அணைத்துத்தான் வெளிச்சத்தை இதனால அஜாவிதி தனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இல்லை வட்டி எடுக்கிற பெண்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அராத்தை சிங்கிறவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் விபச்சாரம் செய்தவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஹராமான சூது கொலைக்கு போறவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் சகோதரே எப்ப அந்த ரசூல்லாவுடைய வாழ்க்கையும் அடிமைத்தனமும் என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் வரும் நானும் நீங்களும் உண்மையான அடிமைகளாக அல்லாவுக்கு விருப்பமானவர்களாக ஆகாத வரைக்கும் ஒரு நாளும் அல்லாவுடைய அருட்பாக்கியங்களை அனுபவிக்க முடியாது துனியா இருந்து கொண்டிருக்கும் எல்லா வழிகளிலும் வந்து கொண்டிருக்கும் நான் நினைப்போம் என்னை போன்ற ஒரு தரம் பெற்றவன் யாரும் இல்லை என்று அல்லா சொல்கிறான் இல்ல நான் உனக்கு சாப்பிட தருவது என்னுடைய நஜித்தை தான் நான் சாப்பிட தருவது துன்யாவுடைய நஜித்தை நான் உனக்கு சாப்பிட தருவது அதிருப்தியுடன் கோபத்துடன் நினைக்காதே உன்னை மீது நான் பொருந்து கொண்டிருக்கின்றேன் என்று காப்பீர்களை போலத்தான் உனக்கும் உணவளிக்கின்றேன் என்கிறது அல்லா ரசூலாவுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இருளின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் நெருப்பை மூட்டி விட்டு நான் இந்த வெளிச்சத்தில் என்றும் வாழ்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா நான் அனைத்தும் ஒரு நேரம் வரும் அதுதான் உன்னுடைய சக்கராட்டின் நேரம் அந்த நேரம் யாரால் உனக்கு அகப்பார்வை திருக்க முடியும் இந்த எச்சரிக்கை இல்லாம யாருக்கு தெரிவான சகோதரர்களே அல்லா இன்னும் நிகழ போன்றவர்களுக்கு உதாரணம் சொல்லுகின்றான் அல்லது அல்லது இவர்களுக்கு ஒரு மலைக்கு உதாரணம் பொழிவு மலை அதுல மின்னலும் இருக்குது இடியும் இருக்குது இடியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக தன்னுடைய வீரர்களை காதுக்குள்ளே குத்திக் கொள்கின்றார்கள் அந்த மின்னலுடைய வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு எச்சரிக்கின்றார்கள் அல்லா கூறும் உதாரணத்தை பார்த்தீங்களா முனாபுத்தீங்கல்லாத இல்லாத மனிதர்களுக்கு சொல்ற உதாரணத்தை பார்த்தீங்களா அல்லா என்னை உங்களையும் அந்த தன்மையில இருந்து காப்பாற்றணும் முனாபிக்குடைய வறுமையில இருந்து பாதுகாக்கணும் பொழியிற மலையில இடி இருக்குது இடியில இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு இவன் செய்யற முயற்சியை பார் வெறுமனையை காதுக்குள்ள விரலை குத்திக் கொள்கிறான் இது எந்த பிரயோஜனமும் இல்லாத முயற்சி மேலும் அந்த மின்னல்ல ஒரு சிறிய வெளிச்சம் வருது இருட்டுல சிக்கி கொண்டவன் அந்த மின்னலுடைய வெளிச்சத்துல நடக்க பார்க்கிறான் மார்க்கத்தை விட்டு விட்டு நானும் நீங்களும் மேற்கொள்ளக்கூடிய அனைத்துமே இந்த மின்னலுடைய வெளிச்சத்துல நடப்பது தான் சாத்தியமாகுமா எந்த நேரம் அல்லா இருளுடைய வாழ்க்கையில் என்ன சித்தமாக்குவான் என்பதில கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கிறோமா தெளிவான சகோதரர்களே எப்பதான் இந்த அடாவிடி தலங்களுக்கு நானும் நீங்களும் விடுதலை கொடுக்க போகின்றோம் ரசூலுல்லா எந்த அளவுக்கு துரியாவில் வாழ்ந்தார்கள் ரசூலா பின்பற்றுவதன் மூலமாக கண்ணியமும் முன்னேற்றமும் கிடைக்குமே தவிர செல்வம் பெருமே தவிர ஒரு நாளும் ரசூலாவை பின்பற்றுவதன் மூலமாக ஏழையாக முடியாது அவர்கள் நான் உங்களை நேசிக்கின்றேன் யார சூழல்லா நான் உங்களை பின்பற்றுகின்றேன் அருமை நாயகனே என்னுடைய உயிரை விட மேலா மதிக்கின்றேன் என்ற நேரம் ஹசரத்துல்லா கொடுத்த பதில வைத்து ரசூலுல்லா பின்பற்றினா எங்களுக்கு வறுமை வருமாம் என்று மதியிழந்தவர்கள் கூறும் கதையை பார்த்தீர்களா கனிவானவர்களே அது அந்த நேரம் ஆரம்ப கட்டம் அது சோதனையுடைய காலம் அருமை நாயகம் அவர்களோட அன்பு இணைந்திருக்கக்கூடிய காலம் அந்த நேரத்துல ரசூலுல்லா சொன்னாங்க என்ன பின்பற்றதுனால அவங்களுக்கு கஷ்டம் வரும் சோதனைகள் வரும் வறுமை வரும் ஏன் அது உண்மையிலே சோதிக்கப்படக்கூடிய காலம் பிச்சனாவுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய காலம் அதே மாதிரி தான் இந்த காலத்திலையும் மற்றவர்கள் வெறுமனே கர்ஜிக்கிறார்கள் என்பதற்காக உணர்கிறார்கள் என்பதற்காக நாம் நம்முடைய தொப்பியை கலட்டி வீசுவதல்ல அவர்கள் வெறுமனே அங்கும் இங்கும் கோஷம் இடுகிறார்கள் என்பதற்காக நானும் நீங்களும் எங்களுடைய தாடியை வளர்க்கிற வலிக்கிறதல்ல வெறுமனே அவர்கள் இந்த கால சட்டத்துல இந்த சிறுபான்மை உள்ள இடத்துல இப்படி வாழ முடியாது என்பதற்காக எங்களுடைய பெண்களுடைய பர்தாக்களையும் முகத்திரைகளையும் அகற்றுவதல்ல எங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொண்டு ரசூலாவுடைய சுண்ணாவின் பேர்ல நானும் நீங்கள் வாழும் பொழுது தான் உண்மையான வெற்றி இருக்கிறது அல்லாவுக்கு தெரியாதா அவன் ஆரம்ப பாடல் இறுதியானவன் அவங்க இருமுக்கு எல்லை ஒன்று இருக்கின்றதா அல்லாஹ் சுபகன் வந்தால் அப்படி என்றால் ரசூலுல்லாவுக்கு அவ்வாறு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லியிருப்பாடா ரசூலுல்லா இந்த யகூதிகள் இந்த முஸ்லிம்கள் உங்களை தூண்டுகின்றார்களே அதனால அவங்களோட ஜாதியை எப்படி வச்சுக்கொள்ள வேண்டாம் அசிங்கமா இருக்குது வலிச்சுடுங்க என்று எங்கேயாவது அல்லா சொன்னதுண்டா வைபுத்தலா இப்ராஹிம் ரபூபி கலிமாத்தின் என்ற அந்த கலிமாக்கள் என்னவென்று ரசூலுல்லாவுடைய தசீரை பார்த்தோமா அந்த தப்பீர் பத்து விஷயங்களை சொல்லுது அதுல ஒன்று தான் வேள்விக்கை வைக்குங்க இரண்டாவது ஜாதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்க மேல்விசை கத்தறிஞ்ச தாடியை வளர்க்க கம்கட்டு முடிகளை ஆட்டுங்க மறைவிடத்தின் முடிகளை ஆட்டுங்க ஹத்துனா செய்ய ஆண்களும் பெண்களும் தலையிலே நடுக்கோடு எடுத்து தலை விரியும் பொழுது ரசுல்லா வாழ்வார்கள் அதே போன்று நடுக்கோடு எடுத்து வாழ்ந்து வாருங்கள் அஷ்ரப் அலி கான் ரஹமத்துல்லா அலி அவரிடத்துல ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு மாபெரும் அறிவாளி ஹக்கீம் முஹாதியில் உம்மா இந்த உம்மத்தினுடைய ஹக்கீம் ஆகப்பெரிய அறிவாளி என்று வலுக்கப்படக்கூடியவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதி ஆத்மீய நீங்க அந்த லைனை வளர்த்தவர்கள் அவர்களிடத்துல வந்து சொல்லுறாங்க இந்த மனைவிக்கு தீராத தலைவலி ஆவண சொல்லுங்க எத்தனையோ மருந்து செய்தும் சரி வரல ஹசரத் எவ்வளவு கொரானின் மீதும் ஹதீப்பின் மீதும் ஆழமான அறிவுடையவர் கேட்டார் போன்ற மனைவி தலை எவ்வாறு தீவுகிறாள் இவர் யோசிக்கிறார் இல்ல போய் பார்த்துட்டு வாரேன் ஓடி போய் பார்த்தால் மனைவி அவள் சைட் போர்டு எடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று போட்டு இருக்கிறாள் வந்தால் சொன்னால் என் மனைவி பக்கத்தால கோடு எடுத்து தலை தலைப்பு இருக்கிறாள் நடுவால கோடு எடுத்து அவளுக்கு தலை போதுமாறு கூறி அவர் போனாரு நடுவால கோடு எடுத்து தலை போதினால் அன்று மாலையிலே தலைவலி மறைந்து போய்விட்டது அதற்கு பின்னால் தலைவலி வரல இதுவெல்லாம் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு அல்லா ஏது அதே மில்லத்து இப்ராஹிம் ஹனீஃபா ஹசரத் அந்த மார்க்கத்துல தான் வந்திருக்கின்றார்கள் எனவே தெளிவான சகோதரர்களே எங்கேயோ வாழ்க்கை இருக்க எதையெல்லாம் உணர்த்தி கொண்டு யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் என்றால் இது அறிவீனமா இல்லையா இது வெறுமனே ஒரு மூடத்தனமா இல்லையா சிந்தனத்தை இது பாருங்க அதனால வரவழைத்துக் கொள்வோம் வசூலாவுடைய வாழ்க்கைய இந்த வசந்தத்தோட ஒரு வசந்தத்தின் பகுதியை நான் நீங்கள் விரட்டிவிடுவோம் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு சோன பாதையிலே நடை போடுவோம் சமூகத்துடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி முயற்சி செய்வோம் அந்த ரசூலுல்லா எதிரத்தான் நமக்கு குறை வைத்தார்கள் அவருடைய வாழ்க்கையில எதுவும் குரல் இருக்குதா கனிமான சகோதரர்களே அவருடைய வாழ்க்கையை பின்பற்றதுனால முசீபத் வரும் என்று சொல்லக்கூடிய காவிராயிடுவான் இந்த காலத்துல அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியாது அவர்கள் ஆடை அணிந்ததை போல அணிய முடியாது என்று சொல்லக்கூடியவன் பைத்தியக்காரனா இல்லையா நாங்க பதில சொல்றதுக்கும் தயங்குவோம் ஏன் அந்த அளவுக்கு தயார் இல்லை என்னுடைய உடம்பு அதை பின்பற்ற தயார் இல்லை எங்களுடைய நப்சு அதனை பின்பற்ற மனோச்சை தான் எங்களுடைய மாற்றமாக ஆகிட்டது அருவிராஜன் சலாசம் அவருடைய காலத்துல ஒரு பெண்மணி இருந்தால் மிகவும் ஆண்களை தூக்கும் பழக்கம் அவளுக்கு சமூக சித்திக் ரயம்பாவுக்கால் அங்கு போன்ற மகத்துவமிக்க மனிதர்களும் அவளுடைய இரு வார்த்தைக்கும் தப்பியது கிடையாது மிகவும் தூக்குவாள் எந்த ஆணை கண்டாலும் அவருக்கு ஏதேனும் சொல்லாமல் விட்டு விடுவதில்லை வாயால் ரொம்பவும் அசுந்தமானவள் அப்படித்தானே எங்களுக்கு மத்தியிலும் சில ஆண்கள் இருக்கிறார்கள் அடிக்கடி உணர்கொண்டே இருக்கணும் எவங்கையாவது குறைய பேசிக்கொண்டே இருக்கணும் அல்லது எவங்கையாவது மானத்தை பாந்த படித்துக்கொண்டே இருக்கணும் பெண்களும் அப்படித்தான் சட்ட பாக்ஸ்கள் மிகவும் கதைத்துக் கொண்டே இருக்கணும் எவ்வளவு கதைத்தாலும் நேரம் காலம் கையது தெரியாது அந்த கௌசர் முடிஞ்சு என்கிறாள் அதன் பின்னால உடனே கால் பண்ணி கம்யூனிகேஷனுக்கு அவள் ரீலோட் பண்ணி மறுவாள் கதைக்கிறாள் இப்படித்தானே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கணிந்து கொண்டிருக்கிறது அத மாதிரி இனி பாதிக்கப்பட்ட ஒருத்தித்தான் பழக்கப்படுத்தப்பட்டவள் அவள் ஒரு நாள் ஹசர் சுசுருல்லாஹிசம் அவர்கள் மதீனாவுல ஹர்ரா என்ற இடத்துல தட்டையான ஒரு கல்லின் மீது அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் தறி ரொட்டி மாமிசமும் கலந்த ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வாய்நாள் மிகவும் மோசமான பெண் ரசூலுல்லாவை கண்டாள் நபி அவர்களை தூக்க வேண்டும் என்று உள்ளத்துல தோன்றினது என்றாலும் ரசூல்லாவுடைய கம்பீரம் வக்கார அந்த ஈமான் அவருடைய பிரகாசம் அப்படியே மிளிர அவளால் எதுவும் சொல்ல முடியாமல் போனது என்றாலும் சொல்லாவிட்டால் தலை இடிக்கும் என்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டவள் தானே அதனால ஏதாவது சொல்லாட்டி அவளு செத்துவாள் போல இருக்கும் சொன்னால் பாருங்கை விட பாருங்கை விட ஒரு அடிமை சாப்பிடுறது போல சாப்பிடுறா இது ரசூலாவுடைய கேட்க என்னைவிட பெரிய அடிமை யார் இருக்கிறார் நான் எடுக்கலாம் அடிமை அவள் சொன்னால் நீ மட்டும் தனியா சாப்பிடுற எனக்கும் தான் ரசூலா கொஞ்சத்தை எடுத்து அவருடைய கையில வைத்தார் கையில வைத்தார்கள் சொன்னால் எனக்கு இது வேணாலும் உங்களோட வாயில மஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறீங்க மென்று கொண்டிருக்கிறீங்களே இதற்கு தாங்க நபி அவங்க கட்டி எடுத்து அவளுக்கு கொடுக்க அவள் சாப்பிட ரசோடைய ஹயா என்ற வெக்கம் ஈமான் கலந்த உண்மையில் நீர் அவருடைய வயிற்றுக்குள்ள உடம்புக்குள்ள ஊறி பிரவாகம் எடுக்க உடனே வெக்கத்தால் அப்படியே போர்த்தப்பட்டவள் வர்தாவுக்குள்ள ஆகிவிட்டாள் வாழ்க்கை பூராவும் எந்த ஒரு ஆங்குலியும் திட்டல்ல கடியமானவர்களே ஒரு மூன்று நாள் நிமித்தம் தான் தீனுடைய மாற்ற முடிய அல்லாவுக்கு வழிபடக்கூடிய ஒரு ஆணின் சொகபத்துல சகவாசத்துல இருந்த பெண்மணி நரகத்துக்குரியவளாக இருந்தவள் இந்த சில வினாடிகளில் சொல்லக்கூடியவளாக மாறிவிட்டாளே அப்படிதான் இன்றைக்கு நானும் நீங்களும் எத்தனை வருடங்களாக திருமணம் முடிச்சு மனைவியோட ஒன்றுக்கு சாப்பிடுறோம் ஒரே சுற்றாவில் அமர்ந்திருக்கிறோம் அவளுக்கு அடித்து நமக்கு நாம் கடித்து அவளுக்கு நாம் நெஞ்சு அவளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது ஆனால் ஈமான் பரிமாறியதா ஈமான் ஒருவருக்கொரு மத்தியில கொண்டு வைக்கப்பட்டுக் கொண்டதா ஏன் அது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ரசூலாவுடைய வாழ்க்கை பரிணமிக்கும் என்றால் நிச்சயமாக நாம் ஊட்டக்கூடிய உணவுல மனைவிக்கு அல்லா சுபாகுவதாரா வெளிச்சத்தின் பாதையை திறந்து விடுவார் கணவனுக்கு வெளிச்சத்தின் பாதையை திறந்து விடுவாள் இன்று எந்த சிந்தனையும் இல்லாமல் கூலிக்கு மாரடிக்கும் அவள் கணவனை ஒரு இயந்திரமாக பார்க்கும் அவள் வாழ்க்கையில் இன்பத்தை காணல வெறுமனே மனைவி ஒரு மோக பொருளா பார்க்கும் இவன் என்ன செய்ய எடுத்த நிறைய அடிச்சு தீர்வோம் எங்களுக்காக எடுத்தான் தவிர அவ்வப்பொழுது மிருகத்தை போல அவளை அனுபவிக்கிறாளே தவிர வாழ்க்கையின் உடைய உண்மையான தாற்பயத்தை விலங்கல்ல இந்த குடும்பம் இந்த வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயமா கழிவான சகோதரர்களே அதனால தான் அல்லாஹ் மகன்வதாலா சொல்கின்றான் நபியே சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களை பின்பற்றாத வரைக்கும் ஒரு காலமும் நேர்வழியை அடைய முடியாது ஹசரத்துடைய வாழ்க்கையில அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிருக்கும் பொழுது முன்மாதிரி எங்க தேட போறாய் சகோதரர்களே ஹசரத் ரசூல்லாவுடைய சமாயில படித்தோமா ரசுல்லாவை போல வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு எங்காவது திட்டமிட்டோமா மனைவியோட பிள்ளைகளோட கதைத்தோமா சிந்தனை செய்ய நடிக்கிறதுல மட்டும் ஒரு நாளும் உண்மையான பாத்திரத்தை அல்லாவின் முன்னால எடுத்து வைக்க முடியாது நாடகத்தை நாள மறுமையில அல்லா அரங்கேற்றி காட்டும் பொழுது அயல்லா என்ற ஆத்மாவுக்கு நான் தீங்கிழைத்துக் கொண்டேன் என்று கைசேதம் அடைவோம் அந்த நேரம் நான் நீங்களும் தாமதம் தெளிவான சகோதரர்களே அதற்கு முன்னால நான் நீங்க இந்த ரபீகுனில் அவங்களுடைய மாதத்துல அதற்கு சுருளாகி சொல்லலாம் அலைவசலம் அவருடைய புகழோட வாழ்க்கையை எங்களிடத்திலே எடுத்துக்கொள்வோம் அல்லா ரசூல்லாவை புகழ்ந்ததை போல எந்த ஒரு கவிஞரும் புகழ்ந்தது கிடையாது என்றால் எல்லாருக்கும் தெரியும் கருத்து இந்த வாவு கசமுடைய வாவு அதாவது சத்தியத்தினுடைய வாவு அல்லாஹ் சொல்கிறான் நுகா நேரத்தின் மீது சத்தியமாக அந்த லுஹா உடைய பொழுது பகலுடைய ஆரம்ப நேரம் இதன் மீது சத்தியமாக இது ஒரு தப்சீர் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் நபியே உங்களுடைய முழு போன்ற இந்த வஜனத்தின் மீது அல்லது முகத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் அச்சுவர் يا أيها النبي أرسلناك شاهدا مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا الله أكبر எத்தனை புகழ்கள் எத்தனை ஆயத்துகள் கனிவான சகோதரர்களே இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது நேரம் இல்ல மாற்றமாக அல்லா சொல்றது பாருங்க நீங்க அடையாத ஒரு ஒளி ஒளி இலக்கு யார் சொல்லலாம் இந்த பல்ப் அதனுடைய டியூரேஷன் முடிந்ததன் பின்னால் அடைந்து விடும் மாற்ற வேண்டும் ஆனால் ரசூல்லா என்று அந்த சிராஜம் முனியில் ஒரு நாளும் மீண்டும் எண்ணெய் ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த விளக்குக்கு அதனுடைய திரி ஒரு நாளும் பத்தி முடிய மாட்டாது அதிலிருந்து எத்தனை விளக்குகள் பத்தினாலும் பத்த வைத்துக் கொண்டே இருக்கலாம் கல்புகளுக்குள்ள நூறு பிரகாசம் போய்கொண்டே இருக்கும் அப்படி அல்லா ஹசரத் ரசூலுல்லாவை வர்ணிக்கின்றான் என்றால் எனக்கும் உங்களுக்கும் அந்த நதிய எப்படி வர்ணிக்க முடியும் கண்டிப்பானவர்களே அந்த ரசூலுல்லா வழங்கப்பட்ட மார்க்கத்தை எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறாங்க எப்படி எண்ணின் காரணமா உங்களுக்கு ஞானத்துகள் பூர்த்தியாக்கப்படுமோ அதே மாதிரி என்னுடைய இஸ்லாத்தின் காரணமாகவும் உங்களுக்கு ஞானத்துகள் பூர்த்தியாக்கப்படுது அழிதோ மாக்கள் குலக்கும் அழைக்கும் ஞானத்தின் அல்லா சொல்லுகிறான் என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிறான் இன்றைக்கு ஹஜ்ஜ சொல்வதாவுல நான் ரசூலுல்லாவுக்கு இந்த சவானை சம்பூர்ணமாக்கி கொடுக்கின்றேன் இஸ்லாம் தான் உங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் உங்களுடைய ஜீன் பூர்த்தி பூர்த்தியான ஜீனை விட்டுட்டு யார் வழியில வைத்துக் கொண்டிருக்கிறாய் முஸ்லிம் என்று பெயர் மட்டும் வைத்துக் நீ சொர்க்கமடைய முடியும் பொருத்தமடைய முடியும் விவாதத்தில் இன்பம் காண முடியும் திக்கர்ல உள்ளத்துக்கு அமைதியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று பாலிக்கணும் காண்கிறாயா ஒரு நாள் முடியாது ஒரு நாளும் முடியாது அக்மல் து அக்மம் சு அக்மல் து லக்கும் தீனக்கும் அத்மம் து அலைக்கும் ஞானத்தி இது ரெண்டுமே சிங்கில மீனிங் ஒரே கருத்து தான் அக்மல் என்றாலும் பூர்த்தியாக்கிறேன் சு என்றாலும் பூர்த்தியாக்கிறேன் ஆனால் ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது அக்மல் என்றால் மறுபடி அதிகரிக்கவே முடியாது யாராலும் கைவேங்கவே முடியாது பூர்த்தியான மார்க்கம் தந்திருக்கிறேன் அதனால ஒரு கூட்டம் விரும்புகிறதுனால பந்தவர் கலைவோம் இன்னொரு கூட்டம் விரும்புதால ஜாதி எல்லாம் ஆளாக்குவோம் இன்னும் பிறருடைய கர்ஜனின் காரணமாக ரசுலாவுடைய சுண்ணாக்களை நீக்குவோம் அப்படியெல்லாம் செய்ய இயலாது பூர்த்தி என்றால் பூர்த்தி தான் ஆத்மல் டூ லக்கும் ஜீனக்கும் உங்களுடைய ஆத்மம் டு அழைக்கும் ஞானத்தில் அத்மம் டு என்றால் கூடும் குறையும் கூடும் குறையும் ஆனால் பின்பற்றுவதன் மூலமாக கூடிக்கொண்டே போகும் குறையாகாது அப்படியான ஒரு பூர்த்தியான ஜீனத்தான் எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் சுபானுவத்தாலா வழங்கியிருக்கின்றான் அருமை சகோதரர்களே அந்த அருமை நாயன் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்களுடைய சபாத் எனக்கும் உங்களுக்கும் நாலு மறுமையில கிடைத்தோடும் முஹப்பத் சொன்னவங்களும் நரணம் பின்பற்றல பின்பற்றுகிறேன் என்று சொன்னவங்களும் நரணம் மொஹப்பத் கொள்ளல்ல எனவே ஒவ்வொரு சுண்ணாக்களையும் தேடி கேட்டி அன்போடு பரிவோடு ரசூலாவின் மீது ஆழ்ந்த அந்த இறக்கத்தோடு நாம் நீங்களும் பின்பற்றுவோம் நேர்வழியை அடைவோம் எல்லா விதமான அகமான விடயங்களையும் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவோம் நாளை மறுமையில அருகே நாயகி சொல்லலாம் அணிவு செல்லும் அவர்களோடு சேர்த்து எந்த மூவிங்களை அல்லா கேவலப்படுத்த மாட்டேன் என்று பராம சொல்கிறானோ அவர்களோடு சேர்வதற்கு முயற்சி செய்வோம் எவ்வளவு புதில்லாவும் நம்பியவள் நதியின் ஆமனோமா நூறு என்ற அந்த ஆயத்துக்கு நானும் நீங்களும் கேவலப்படுத்தப்படாத கூட்டத்தோட ரசூல்லாவுடன் சேர்ந்து கண்ணியத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு நாளா எனக்கும் உங்களுக்கும் தொகுப்பு செய்வானாகும் எல்லா புனிதமிக்க இந்த ரமையுள்ள அவங்கள் மாதம் ஹசரத் பிறப்பு இறப்பு நாயனே நாயனே அனைத்திலும் வசந்தத்தை உருவாக்கி விட்டாயி என்றாலும் அந்த வாழ்க்கை வசந்தம் எங்களிடத்துல இருந்து விடை பெற்று போய் வெகு நாட்கள் அதனை நீ அவசரமாக எங்களுக்கு தந்தாரம் பெறுவாயாது அதில் இன்பத்தை அனுபவிக்க செய்வாயாது ரசுவா மீது அளவு கடந்த அன்பும் அவர்களை பின்பற்றும் பாக்கியத்தையும் தருவாயாக குடும்ப சகிதமாக அந்த பாதையிலே சென்று நாலு முறையில் ஒன்றை பொருத்தம் பெற்றோருடைய கூட்டத்திலே எங்களை ஆட்டி விடுவாயாக யாருடையவும் கர்ஜனி பிரச்சனையின் காரணமாக நாம் இழிவடைந்து பயந்து உடைய ரசூலாவுடைய சுண்ணாக்களுக்கு விடுமுறை கொடுக்காத கூட்டத்திலே உறுதியானவர்களே ஈமானுடையவர்களே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக எல்லா நாம் அனைவரும் உங்களுடைய அடியார்கள் சைத்தாரும் மனோச்சியும் நம்மோட சேர்ந்து இருக்கின்றது அவைகளுக்கு வழிபடாமல் எங்களை பாதுகாக்கப்படாயாக எங்களுடைய வாய்ப்ப சமுதாயத்தை நேர்வழியை நடத்துவாயாக மனோச்சை மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது மிருத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல சட்டங்களிலும் அதிலும் அவ்வப்பொழுது தரமான விஜயங்களே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர் ஜோதிகளை பாதுகாக்காமல் புரிவாயாக நாயனே உன்னுடைய அதிகாரிகள் நாம் ரசூலுல்லா இல்லாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றாலும் அதனை குறையாக சொல்ல முடியல நீ கொரோனை பூர்த்தியாக தந்திருக்கின்றாய் ரசூலுடைய வாழ்க்கையை எங்களுக்கு முன்னால் வைத்திருக்கின்றாய் அதை விட்டு விட்டு நாங்கள் போகும் வழி தவறானது அந்த வழியிலிருந்து எங்களை பாதுகாத்தார்கள் புரிவாயாக யாழ்லா இந்த ஊர்வாசிகள் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வாயாக யாழ்லா கொழும்பில் எந்த மூலையில எந்த பகுதியில முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ கண்ணியத்துடன் வாழ் பாக்கியத்தை கொடுப்பாயாக அவருடைய நடைமுறைகளின் பண்புகளை மக்களாக்களை அமல்களை பார்த்து ஏழ்வர்களுடைய உள்ளங்களை விதாயத்தின் வெளிச்சத்தை ஏற்றுவாயாக உங்களுடைய தனிப்பெரும் தீர்ப்பை கொண்டு எங்களுடைய வாக்களை கபூல் செய்வாயாக வாரத்தில்